திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம் புடவை கட்டி குனிந்திருப்பாளாம் ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளா கூரை நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம் ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம் நல்ல சீரட சம்பா அரிசி போல சிரித்திருப்பாளாம் சிரித்திருப்பாளாம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒரு தீ வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒரு தீ வருவாளாம் பூவை போல செவந்திருப்பாளாம் நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம் செம்பருத்து பூவை போல செவந்திருப்பாளாம் நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம் செப்பு கிளை போல உருண்டு திரண்டிருப்பாளாம் செப்பு கிளை போல உருண்டு திரண்டிருப்பாளாம் நல்ல சேலஞ்சில்லா மாம்பழம் போல் கனிந்திருப்பாளாம் திருமணமாம் திருமணமாம் திருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒரு தீ வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒரு தீ வருவாளாம் கூட்டத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா மாலை சூடும் மணமகளும் நீராண்டி அம்மா மாலை சூடும் மணமகளும் நீராண்டி அம்மா இந்த கண் திறந்து பாரடி அம்மா திருமணமாம் திருமணமாம் செருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவா